திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை ஸ்தலம் ஐயாறு திருச்சிற்றம்பலம் திரு திகழ்மலை சிறுமியோடு மிகு தேசர் உரு திகழ் எழிற்கையிலை வெற்பிலூரை தற்கே விருப்புடைய அற்புதர் இருக்குமிடம் ஏறார் மறுத்திகள் குலவு வண் திருவையாரே கந்தமர உந்து பூகை உந்தலில் விளக்கேர் இந்திர நுணர்ந்து பணி எந்த இடமெங்கும் சந்தமலியுந்தருமிடைந்த பொழில் சார வந்த வந்தவள்ளி நந்தனவு திருவையாரே கட்டுவட மெட்டுமுறு வட்டமுழவத்தில் கொட்டுகர மிட்ட ஒலி தட்டும் வகை நந்தி கிட்டமிக நட்டமவை இட்டவரிடஞ்சீர் வட்டமதில் உள் திகழும் வண்திருவையாரே நண்டியோர்வட தின்னிழல் நால்வர் மூனீவர் கன்றெண்ணிலே மறை போருள் விரித்தவரிடஞ்சீர் தண்ணின் மலி சந்தகிலோடுந்து வரு பொன்னி மண்ணின் மீசை வந்தனவு பண் திருவையாரே வென்றி மிக தாருகன தாருயிர் மடங்க கன்றிவரு கோபமிகு காளி கதம்போவ நின்று நடமாடிகிட நீடுமலர் மேலால் மன்றல் மலியும் பொழில் கொள் வன் திருவையாரே பூதமோடு பெய்கள் பல்ல பாடநடமாடி பாதமுதல் பையரவு கொண்டணி பெரு தீ கோதையரிடும் பல்லி பூ மாதவி மணங்கமழும் வண் திருவையாரே துண்ணு குழல் மங்கையூமை நங்கை சூழி வைத பின்னொரு தவஞ்செய்துழல் பிஞ்சகனோ மங்கே என்ன சதி என்றுரை செய் அங்கணனிடஞ்சீர் மன்னு கோடையாளர்பையில் வண் திருவையாரே இரக்கமில் குணத்தொடுல கெங்கும் நலி வெம்போர் அரக்கன் மூடிய தலை புயத்தொடு மடங்க துறக்க வீர வளலீர் சிறிது வைத்தவரிடஞ்சீர் அறக்கருணையாளர் பயில் வன் திருவையரே பருத்துருவதாகி விண் அடைந்தவனோர் பன்றி பெருத்துருவதாயுள கிடந்தவனுமென்றோ கருத்துருவோணவகை நிமிர்ந்தவனிடங்கார் வருத்துவகை தீர்கொள் போழில் வன் திருவையாரே பாகியமதொன்றுமில் சமன்பதகர் பூத்தர் சாக்கியர்களென்றுடல் பொதிந்து தீரிவார்த்தம் நோக்கரிய தத்துவ நிடபடியின் மேலால் மாக்கமுற நீடு பொழில் வந்திருவையாரே வாசமலியும் பொழிகொள் வந்திருவையாற்றுள் ஈசனை எழிற்புகலி மன்னவன் மெய்ஞான பூசுரனுரைத்த தமிழ் பத்துமிபை வல்லார் நீசமலி பத்தரவர் நின்மல நடிகே சுவாமி ஐயாரப்பர் அம்பாள் அறம் வளர்த்த நாயக்கி திருச்சிற்றம்பலம்